வணக்கம் பெருந்தோட்டப்புற மக்கள் மத்தியில் இருதய நோயால் பாதிக்கப்படும் வீதம் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இது தொடர்பான பெட்டக நிகழ்ச்சி ஒன்றினை இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக கேட்கலாம் என் பேர் கிருபாவாணி வெளிப்பட்டு இருக்கோம் ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த மாதிரி தான் நிறைய இருதய நோய் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த கிழமை பொறுத்தவரையில் என் மகன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு நெஞ்சு வருத்தம் அப்படின்னு சொல்லி போய் நிப்பாட்டினோம் அடிக்கடி அவருக்கு இடையே நெஞ்சு வருத்தம் வரும் சில வேலை எனக்கு பயமாக இருக்குது என்னென்னு கேட்டால் போன கிழமையில் இருதய நோயில் ஒரு சின்ன பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மறந்துருக்க போக்குள்ள ஸோ நாங்கள் அதே போட்டு அதுவும் தோட்டத்தில் இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகள் தான் சில வேலை எனக்கும் அப்படியான ஒரு பயம் இருக்குது கேட்டால் எந்த மகனுக்கும் இருதய நோய் எதுவும் இருக்குமோங்கிற ஒரு பயமாக இருக்குது அப்போ அதனால எனக்கு அது நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம்னு சொன்னால் ஆரம்பத்திலே நோய்கள் ஏற்படுற நேரம் எவ்வாறான நோயாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை போயிட்டு அணுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இருதய நோய் தொடர்பாக பதிலை பொது வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி கிருஷான் வேதநாயகம் அவருடைய கருத்தை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார் ரசாயன பொருட்களின் மூலமாகவும் இந்த இருதய நோய் ஏற்படுகின்றது அதே நேரத்தில் நாங்கள் இன்று முந்தைய காலத்திலே கூடுதலானவர்கள் இந்த மரக்கறி வகையான உணவுப் பொருட்களைத்தான் கூடுதலான அவர்கள் பாவித்தார்கள் ஆனால் இன்று என்ன செய்கின்றது என்றால் இந்த நவநாகரிக உலகத்திலே மரக்கறி வகைகளான உணவுகளை தவிர்த்து கூடுதலான மாமிசம் மச்சம் ஆன உணவுகளை உட்கொள்ளுகின்ற போது அந்த மாமிசத்திலே மச்சத்திலே இருக்கின்ற கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் எங்களுடைய இந்த மாரடைப்பு அல்லது உயர்குருதி அமுக்கம் பிரஷர் என்று சொல்லுவோம் ஏற்படுவதற்குரிய காரணங்களாக மாறுகின்றது எனவேதான் அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இந்த புகை பிடிக்கின்ற சில இடங்களிலே சில கடைகளிலே நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு வடிவான அழகான விளம்பரம் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது இந்த புகை ஒருவர் புகை பிடித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த புகையில இருந்து வருகின்ற இந்த புகை வடிவான அந்த உருவம் போய் அப்படியே இந்த எங்களுடைய இதயத்தை எரிப்பது போல அவர்கள் அந்த படத்தை கீறியிருக்கின்றார்கள் எனவே அதாவது வேறு மாறி சொல்லுவார்கள் என்றால் புகை இருதயத்துக்கு எதிரி என்று எனவே இந்த புகைப்பிடித்தல் காரணமாக உங்களுக்கு தெரியும் புகைப்பிடிப்பிடும் போது எல்லா வகையும் நாங்கள் சொல்லலாம் சிகரெட் பிடித்தால் என்ன சுருட்டு பிடித்தால் என்ன பீடி பிடித்தால் என்ன அல்லது போதைப் பொருட்களை பிடித்தால் கூட அந்த சிகரெட்டில் இருக்கின்ற இந்த போதை இந்த புகைப்பிடிக்கின்ற பொருட்களில் இருக்கின்ற இந்த நிக்கோட்டின் எனப்படுகின்ற பொருள் இதயத்தை அப்படியே சென்று அரித்து அதன் மூலமாக மாரடைப்பு உயர்குருதி அமுக்கம் ஏற்படுகின்றது அதே நேரத்திலே பலதரப்பட்ட மருந்து வகைகள் அதுவும் மிகவும் முக்கியமான என்று உங்களுக்கு தெரியும் பல பேர் போய் இந்த கடைகளிலே தான் அவர்கள் மருந்து பொருட்களை வாங்குகிறார்கள் பார்மசிகளில் அதாவது வைத்தியரிடம் விதமான ஆலோசனையும் பெறாமல் அதாவது இதன் பிற்பாடு அந்த மருந்துகளினுடைய பக்க விளைவை போக்குவதற்காக சில நேரங்களில் அவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான காசை செலவழிக்க வேண்டியிருக்கின்றது நிகழ்ச்சி தயாரிப்பு முழக்கம் ஊடக பிரிவு நிகழ்ச்சியினை தொகுத்தளித்த நான் அன்புடன் சைலஜா வணக்கம் அன்பர்களே